திருச்சிற்றம்பலம் பண் மேகராக குறிஞ்சி நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி கழுமலம் திருச்சிற்றம்பலம் சேபூயரும் திண்கொடியான் திருபடியே சரணன் சிறந்த அன்பா நாவியலும் மங்கையோடு நான் முகந்தான் வழிபட்ட நலங்கொள் கோயில் வாவி தோறும் வண் கமலம் முகம் காட்ட செங்குமூத்தம் வாய்கள் காட்ட காவியீரும் கருங்குவளை கருணை இதழ் கண் காட்டும் கழுமலமே பேருந்தடங்கண் சென்று பூப்பர்வாய் பீடுடைய மலை செல்வி பிரியாமேனி அருந்தகைய சுண்ண வெண்ணீர் அலங்கரித்தான் அமரர் தொழ அமரு கோயில் தருந்தடக்கை மூத்தழலோர் மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி கருந்தடங்கண்ணார்கழல் பந்தம்மானை பாட்டையரோ கழுமலமே அலங்கல் மலேவானவரும் தானவரும் அலை கடலை கடைய பூதம் கலங்க விழு கடுவிட முண்டிருண்டமணி கண்டத்தோன் கருதும் கோயில் விலங்க மலர் பூயன் மறந்து மீன் சனி புக்கூன் சலிக்கும் காலத்தானும் கலங்களிலாமன பெருவன் கையுடைய மெய்யர் வாழ் கழுமலமே பாரி தன்னை நல்லிந்த மரர் பயமெய்த ஜயமெய்தும் பரிசு வெம்மை போரிசையும் புறமூன்று போன்ற ஒரு சிலை வளைத்தோன் பொருந்தும் கோயில் வாரிசை மென் மூலை மடவார் மாளிகையின் சூழிகை மேல் மகபாராட்ட பரிசையும் விசும்பியங்கோம் கணங்கேட்ட மகிழ்வெய்தும் கழுமலமே ஊர்கின்ற அரப மொழி விடு திங்களோடு வன்னீம தமென்னும் நீர் நின்ற கங்கை நக வெண்தலை சேர் செஞ்சடையார் நிகழும் கோயில் ஏர் தங்கி மலர் நிலவி இசை வெள்ளி மலை என்ன நிலவி நின்ற கார்வண்டின் கணங்களால் கவின் பெருகு சூதை மாட கழு மலமே தருஞ்சர தந்தருளென்றடி நினைந்து தழனைந்து தவங்கள் செய்த பெருஞ்சதூரர் பீடார் தோழமையளித்த பெருமான் கோயில் அறிந்த வயலரவிந்த மதுபுகுப்ப ஆடி குடித்து கழித்து வாழை கருஞ்சகடம் இளகவளர் கரும்பிரிய கம்பாயும் கழுமலமே புவி முதலை பூதமாய் புலனைந்தாய் நிலனைந்தாய் கரணம் நான்க அவை அவை சேர்பயனுருவா அல்லலுருவாய் நின்றான் அமருங்கோயில் தவ முயல் போர் மல்லர் பறிப்ப தாழ விடு கொம்புதைப்ப கோ கின்காய்கள் கபநெறிக போர்ச்சுனையின் கரை சேர புள்ளிரியும் கழுமலமே அடல் வந்த வானவனை அழித்துலகு திழித்துழலும் அரக்கர் கோமான் மிடல் வந்த வந்திருபது தோள் நெறிய வீரல் பணி கொண்டோர் மேவும் கோயில் நடவந்த உழவரிது நடவோனா வகை பரலாய் தென்று துன்று கடல் வந்த சங்கீன்ற மூத்துவயர் கரை குவி கழுமலமே பூமகள் தன் கோனயனும் புள்ளினோடு கேழருவாகி புக்கே அளவும் சென்று மூடி அடி காணாவகை நின்றான் அமரும் கோயில் பாமரூபம் கலை புலவோர் பன்மலர்கள் கொண்டணிந்து பரிசினார் யானைகள் பூரித்து களி கூர்ந்து நின்றே தோ கழுமலமே குணமின்றி பௌத்தர்களும் பொய்த்தபத்தை மெய்தபமாய் நின்று கையில் உடல் மருவும் சமணர்களும் உணராத வகை நின்றான் ஊரையும் கோயில் மணமரோபம் வதுவையொலி விழவினொலி இவை இசைய மண்மேல் தேவ கணமருவும் மறையினொலி கீழ்படுக்க மேல் படுக்கோ கழுமலமே கற்றவர்கள் பணிந்தேத்தும் கழுமல துளி சந்தன் கழல் மேலல்லோ நற்றுணையாம் பெருந்தன்மை ஞான சம்பந்தன் தான் நயந்து சொன்ன சோற்றுணையோரைந்தினோடைந்திவை வல்லார் தூமலராள் துணைவரா மோற்றுலகமதுவாண்டு முக்கணான் நடி சேர முயல்கின்றாரே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்